திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை தலம் பழனம் திருச்சிற்றம்பலம் வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொலிய தோலர் நாதாயனவும் நக்காயனவு நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகரே கண்மேற் கண்ணோ சடைமேற் பிறையோ உடையார் காலனை புண்ணாருதிர மெதிராரோட பொன்ற புறந்தாளால் எண்ணாதுதைத்த எந்த பெருமான் இமவான் மகளோடும் பண்ணார்கள் இவண்டரை பூஞ்சோலை பழன நகரே பிறையும் பூனலும் மேலுடையார் பறை போல் விழிகட்பேய் உரையுமையான விடவாய் உடையார் உலகர் தலைமகன் அறையும் மலர் கொண்டடியார் பரவி ஆடல் பாடல் செய் பறையோ சங்கோ வலியோ பழன நகரே உரமன்னுயர் கோட்டுலரு கூகை அலரும் மயானத்தில் இரவீர் பூத்தம் பாடி இழிலாரலர் மேலை பிரமன் தலையின் நரவமேற்ற பெம்மான் எமையாளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகரே குலவெஞ்ச சிலையால் மதில் மூன்றேரித்த கொல்லேருடையண்டல் கலவ மயிலோ குயிலோ பயிலோ கடல் போர் காவேற்றி நலமங் நெஞ்சுடைய நருமாங்கனிகள் குதி கொண்டெதிருந்தே பலவின் கனிகள் திரைமுன் சேர்க்கும் பழன நகரே வீளை குரலோ விழிசங்கொலியோ விழவின் நொலியோவா மூளை தலை கொண்ட கண்டடியாரேத்த பொடிய மதிலைதார் இளை படுகில் இளையார் தெங்கீர் குலையார் வாழையின் பாழை கமுகின் பழம்பீ சோலை பழன நகரம் பொய்யா மொழியார் முறையாலே தீம் புகழ்வார் திருமேனி செய்யார் கரிய மிடற்றார் வெண்ணூல் சேர்ந்த அகலத்தார் கையாலிடனார் புனலால் மல்கு சடை மேற்பிரையோடும் பையாடரவ உடனே வைத்தார் பழன நகரே மஞ்சோங்குயரம் உடையான் மலையை மாறாயெடுத்தான் தோள் அஞ்சோடஞ்சோ ஆறு நான்கும் அடர ஊன்றினார் நஞ்சார் சுடலை பொடி நீரணிந்த நம்பான் வம்பாரும் பைந்த மறைகள் கழனி சூழ்ந்த பழன நகரே கடியார் கொன்றை சுரும்பின் மாலை கமழ் புஞ்சடையார் விண் முடியா படிமோ வடியாலுலக முழுதும் தாவிய நெடியான் நீழ்த்தா மறைமேல் அயனும் நேடி காணாத படியார் அகல முடையார் பழன நகரே கண்டான் கழுவா முன்னேயோடி கலவை கஞ்சியை உண்டாங்கவர்கள் உரைக்கோ சிறு சொல் ஓரார் பாராட்ட வண்டாமரையின் மலர் மேல் நரவ மதுவாய் மிக உண்டு பண்டான் கிழும வண்டியாள் செய்யும் பழன நகரே வேய்மூத்தோங்கி விரை முன் பறக்கும் வேணு புறம் தன்னுள் நாய்வூத்தனைய திரளான்மிக்க ஞான சம்பந்தன் பேசற்கினிய பாடல் பயிலும் பெருமான் பழனத்தை வாயீர் பொலிந்த மாலை பத்தும் வல்லார் நல்லரே வாயீர் பொலிந்த மாலை பத்தும் வல்லார் நல்லரே சுவாமி ஆபத் சகாயர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்